கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக May the God's holy name be glorified. ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சாவது Genesis chapter 41 verse 45. ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி அஞ்சு Forty-one, forty-five of Genesis. And Pharaoh called Joseph's name Jephthah-Phaneah, and he gave him to wife Asenath, the daughter of Potipharah, priest of On, and Joseph went out over all the land of Egypt. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் ஆகிய ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் யோசிப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக மே the God's holy name be glorified. இன்னைக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை குறித்து நான் படிக்க போகிறோம் And today we are going to study about the family life. தேவன் ஏற்படுத்தி வைத்தது ஒரு குடும்ப அமைப்பு and the Lord have appointed a family setup ஏதேனில் அவர் ஏற்படுத்தி வைத்தது ஒரு குடும்ப அமைப்பு தான் கர்த்தர் தன்னுடைய மனதில் வைத்து ஏற்படுத்தினார் And Eden, the Lord made a family set up and it was recognized in his mind. அப்ப தேவனுடைய மனதில ஒரு குடும்பம் அவருடைய மனதில இருந்தது So in the mind of God and there was family. இதை குறித்து நாம் மல்கியால பார்க்கும் பொழுது So when we see about in the chapter of Malachi எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அவர் தன்னுடைய மனதில் வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கலாம் and what sort of family the Lord kept in his mind, we can see in the book of Malachi. மல்கியா இரண்டாம் அதிகாரம் 15வது வசனம் And Malachi chapter 2 verse 15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் இருந்ததே பின்னே ஏன் ஒருவனை படைத்தார் தெய்வ பக்தியுள்ள சந்ததியை தானே ஆகையால் ஒருவனும் தன் இள வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெறும்படித்தான் கத்தர் ஒருவனை படைத்தார் என்கிற அந்த குடும்ப அமைப்பின் புனித தன்மையை கத்தர் தெளிவாக பேசுகிறார் And the godliness of the family setup and he clearly speaks that he might seek a godly seed. அப்ப குடும்பம் என்பது தேவனுடைய மனதில் உள்ள ஒரு அமைப்பு So the family which is it is set up on which is found in the mind of God. இன்னைக்கு அதனால தான் எல்லா மார்க்கமும் எல்லா சபை ஜனங்களும் முழு உலகமும் இந்த குடும்ப அமைப்பிலேயே இருக்கிறதை நாம் பார்க்கலாம் So we can see all the religion, all the people of the society, we can see they are found in the family setup. ஆனால் இப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல வரும்பொழுது இந்த குடும்ப அமைப்பு சிதைக்கப்படுகிறது But when you see the 21st century and this family setup is corrupted or it is spoiled. இப்போ கல்யாணம் கட்டாமலே வாழுறாங்க And now you can see the persons they are living without marriage கல்யாணம் கட்டாமலே பிரிஞ்சு போயிடுறாங்க and without getting marriage and they are separated living டுகெதர்னு சொல்லி இப்போ புதுசா ஒரு வாழ்க்கை அமைப்பு வந்திருக்கு and they have got a divine setup by telling that living together. அஹ், ஆணை ஆண் கட்டிக்கொள்வது பெண்ணை பெண் கல்யாணம் கட்டிக்கொள்வது இப்படி ஒரு அமைப்பு இப்போ வந்திருக்கு And now they got a different setup male and male to marry and female marrying the female. தேவனோ குடும்பங்களை தழைக்கும்படி விரும்புகிறார் Now the Lord want to make the family prosper. யாத்ராகமம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் and 121 of book of Exodus. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் தேவன் அந்த குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது And here we can see, and the midwives feared God, and so the Lord made the houses prosper. இன்னைக்கு நாம் படிக்க போறது யோசேப்பின் குடும்பம் And today we are going to study about the family of Joseph. யோசேப்பின் குடும்பம் ஒரு வித்தியாசமான விலையேறப்பெற்ற ஒரு ரோல் மாடலான ஒரு குடும்பம் And the family of Joseph is entirely different, it is precious and the or different family and we had a moral model. அவனை குறித்து நீங்கள் பைபிள்ல படிக்கும் பொழுது அவன் இயேசுவுக்கு முன்னடையாளம் என்று நாம் பார்க்கலாம் When you read about Joseph and he is the clear shadow of Jesus. அதனால பைபிள் டிக்ஷனரியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோசேப்பு இயேசுவுக்கு முன்னடையாளமும் ஆஸ்நாத் அவனுடைய மனைவி சபைக்கு முன்னடையாளவுமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பைபிள் டிக்ஷனரிகளில் நாம் பார்க்கலாம் So we can see in the Bible dictionary and the Joseph and he is the first sign for the Jesus and the Asnath and she is a prime for the church. எப்படி யோசேப்பு எகிப்து பட்டணத்துக்கு போனானோ அதுபோல இந்த சபிக்கப்பட்ட உலகத்திற்கு பரலோகத்தை விட்டு இயேசு வந்தார் And how Jesus Joseph went to the country of Egypt and the heavenly father the heavenly Jesus also came to this cursed earth. இந்த உலகத்துல யோசேப்பு எப்படி அந்த எகிப்தில் தண்டிக்கப்பட்டானோ சிறைச்சாலையில் அநியாயமாய் கிடந்தானோ அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அநியாயமாக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் அவர் காயப்பட்டார் And how Joseph was put in prison unjustly and without reason he was punished. And likewise Jesus also came to this earth and he was oppressed and he was wounded and he was beaten and he was unjustly punished by the people. ஆஸ்நாத் ஒரு அந்நிய பெண் And Asnath and she is a strange woman அவள் ஒரு புறஜாதி and she is a Gentile. அவளுக்கும் யோசேப்பின் குடும்பத்துக்கும் எந்த ஐக்கியமும் கிடையாது And there is no relationship or fellowship between the family of Joseph and family of Asnath. ஆனால் அந்த புறஜாதியான பெண் யோசேப்புக்கு மனைவியாக மாறினாள் And but the strange woman or Gentile and she become wife to Joseph. அதுபோல அந்நியரும் காணியாட்சிக்கும் புறம்பான புறஜாதிகளாகிய நம்மை தேவன் தன்னுடைய மனவாட்டியாக பிள்ளையாக மாற்றிக்கொண்டார் and we who are stranger and we who are strange to the land and the Lord made as a bride of the own so his sons இதுதான் இந்த ரெண்டு பேருடைய அந்த நிஜமான வாழ்க்கை So this is the true life of both of them. இது நிஜம் புதிய ஏற்பாட்டில் நாம் நிஜமாக இருக்கிறோம் பழைய ஏற்பாட்டில் அவைகள் நிழலாக இருக்கிறது and this is the true in the new testament but these are things which are found as a shadow in old testament கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக may the god's holy name be glorified யோசேப்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம் and what is the meaning of joseph யோசேப்பு பிறந்த பொழுது அவனுடைய தாய் இல்லாவிட்டால் அவனுடைய தாய் தான் அப்படி ஒரு பெயரை வைக்கிறாள் என்னுடைய நிந்தை நீக்கப்பட்டது என்று சொல்லிதான் யோசிப்பு என்று பேர் வைக்கிறார் When Joseph was born and mother uh, she was pleasing the name as Joseph by telling that my reproach was removed. இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறாள் இன்னும் கர்த்தர் எனக்கு தருவார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு தான் ஜோசப் அப்படிங்கிற பெயர் வைக்கப்படுகிறது And secondly the name was placed as Joseph by telling that and still more the Lord will give me more faith. ஆதியாகமம் 30 ஆம் அதிகாரம் இருபத்தி மூன்று thirty three and twenty four அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசிப்பு என்று பெயரிட்டார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பேர் வைக்கப்படுகிறதுன்னு பாரு you can see in what kind of circumstances the name is given to joseph கர்த்தர் அவளுக்கு ஏற்கனவே குழந்தை இல்லாம தான் இருந்துச்சு And already, and the Lord had commanded Jo- child to, வருடங்கள் போய்க்கொண்டே இருந்தது and how the days were passed. இப்ப கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார் And the Lord was giving a child to her. அப்போதுதான் அவ சொல்றா என் நிந்தை நீக்கப்பட்டது And s- that time, and she was telling, and God had taken away my reproach. ஆனா அதே நேரத்துல ஒரே பிள்ளைன்னு இல்லாம கர்த்தர் இன்னும் எனக்கு தருவாருன்னு சொன்னான் And not only that, with one child, and she was telling and having a faith telling that, and the Lord shall add an- another son to me. அப்படி தந்ததுதான் யாரு And the next was who gave it to her. சொல்லுங்க அப்படி தந்ததுதான் யாரு பென்யமீன் and such way and the given is Benjamin கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக may the god's holy name be glorified முதலாவது குடும்பம் என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பத்து மேல இருக்கிற நிந்தை நீக்கப்பட வேண்டும் and first of all when we see family and the family reproach must be taken away இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பயோடேட்டா இருக்கு so every families are having a biodata நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் உங்களை தவறா சித்தரிச்சு ஒரு பயோடேட்டா வந்து உலாவிக் கொண்டே இருக்கும் And however you may be good but they will pick you as wrong manner and they will give a wrong report or wrong biodata. சிலவே சில காரியங்கள் வதந்தியா இருக்கும் சில காரியம் உண்மையா இருக்கும் And sometimes some things will be rumor and some things may be in reality. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடிமைகள் என்கிற ஒரு நிந்தை இருந்தது And for the people of Israelites and they got the title of the slaves. ஆ, இங்கே யோசேப்பின் தாய்க்கு மலடி என்கிற ஒரு நிந்தை இருந்தது And so here the mother of Joseph and she had a name as a barren woman. ஆ, ராகேலுக்கு அந்த பெயர் இருந்ததாக நான் பார்க்கிறோம் And we can see and that name was given to Rachel. ஒரு கட்டத்துல அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி சாகுறதுக்கு கூட போகிற கண்டிஷனுக்கு வந்துட்டா At one point of time and when she got the state and she even came to the God of day dying. ஆனா கத்தர் அவளுடைய நிந்தையை மாற்றி கொடுத்தார் But the Lord have taken away her reproach. அந்த நிந்தை மாற்றப்பட வேண்டியது அவசியம் So it is very needed for our reproach to be changed. உங்க மேல என் மேலயும் பல நிந்தைகள் இருக்கும் And there may be many reproach upon you and me. அது நியாயமானதா இருக்கலாம் அநியாயமானதாக இருக்கலாம் or it may be reasonable reproach or it unreasonable அது நியாயமான நிந்தையா அநியாயமான நிந்தையான்னு இப்ப உட்கார்ந்து நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்க முடியாது அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது So now we cannot sit and we cannot research and whether whether there is reproaches or whether just on an anxious way. யோசேப்பின் மேல கூட ஒரு நிந்தை வந்தது அதை போய் அவன் உட்கார்ந்துட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்க பார்க்கல அது தானாகவே ஒரு டைம் வரும் பொழுது அதை விட்டு அவனை விட்டு வெளியே போயிடுச்சு even upon Joseph and there was a reproach came upon him and it was not examining or he was not making research over it and it came it was gone away from him automatically. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தை எகிப்திலிருந்து வெளியே வந்த உடனே நீங்கவில்லை. The people of Israelites reproach was not taken away when they came out out of Egypt. 40 வருஷம் அவர்கள் வனாந்தரத்தில் நடந்தபோது அந்த நிந்தை நீங்கவில்லை. So when they were walking in the wilderness for 40 years and the reproach was not taken away from them. manna கொடுக்கப்பட்டது. And manna was showered to them. கன்மலை பிளந்தது. And the blocks were pierced. அவர்களுக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. the commandments were given to them. எல்லாம் நல்லா தான் போச்சு. And everything went smoothly. ஆனா அவங்க கிராஸ் பண்ணி போற தேசத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் யாரு எகிப்தில அடிமைகள் அடிமைகள் அடிமைகள் இந்த பேர் மாறவே இல்ல but the people when they were crossing the land they used to say and they are slaves and the slaves and the title was not changed to them ஆனா யோர்தானை கடந்த பொழுது but when they cross over jordan அவர்கள் கில்கால்ல வந்து நின்னார்கள் and they stood on gilgal அதாவது கானானுக்குள்ள கால் எடுத்து வைத்தார்கள் and they stepped into canaan அப்பொழுதுதான் பைபிள் சொல்லுகிறது அவருடைய நிந்தை புரட்டப்பட்டது At that time, the Bible says, "And their approach was perverted." அதுபோல Likewise, இந்த சபைக்குள்ள வந்துட்ட உடனே after coming to this church, பைபிளை கையில எடுத்த உடனே when you taking the Bible in your hands உன் மேல இருக்கிற நிந்தை நீக்கப்படணும் and your reproach, the reproach upon you must be taken away. ஒருவேளை இந்த சபைக்குள்ள வந்த பிறகு சில நிந்தைகள் வரலாம் Sometimes you, after coming to the church, and you may get some reproach. அந்த நிந்தையும் உன்னை விட்டு என்ன செய்யணும் நீக்கப்பட வேண்டியது அவசியம் It is very essential and even that kind of reproach must be taken away from அப்படி you. நிந்தை நீக்கப்பட்டுச்சுன்னா உனக்குள்ள யோசேப்பு பிறந்துட்டான்னு அர்த்தம் And if the reproach was taken away from you and it means that uh, Joseph was born in you. அது மாத்திரமல்ல And not only that, இந்த மார்க்கத்துல நீ விசுவாசிக்கணும் and in this religion you must keep your இன்னும் faith. கத்தர் எனக்கு தருவார் And I- Lord will add more to me அந்த விசுவாசம் இருக்கணும் and you must have that belief. இன்னும் கத்தர் நீ ஆசீர்வதிப்பாரு And still the Lord will bless me. இன்னும் தேவன் என்னோட பேசுவாரு And yet more the Lord will speak with me. இன்னும் தேவன் என்னை நடத்துவாரு And yet more the Lord will lead me. என்னை அழைத்த ஒரு உண்மை அல்லவர் And the Lord who called me is faithful என்னை அன்னால் வரை காத்துக்கொள்ள அவர் வல்லவர் and he is well able to keep me till the end. அதனால தான் ஒரு மனுஷன் சொல்றான் And so the man says, நான் விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன் So if I was not believed, I would have perished அதனால உங்க வாயில இருந்து விசுவாசத்தை நீங்க பிராக்டீஸ் பண்ணுங்க So you have to confess the words of faith and you have to practice such words in your mouth சுகமாயிடும் and it will be healed விடுதலை கிடைச்சிரும் and I will get deliverance கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் and the Lord shall bless me. இப்படியே நீங்க விசுவாசத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடணும் So every day you have to confess your faith in such manner. palayar paattu kaalathu பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயர்ல படிக்கும் பொழுது avargal nambi அணைத்துக் கொண்டு விசுவாசத்துல avargal ponaargal So you can see in the Hebrews about the Old Testament saints and they trusted upon God and they said their faith upon God, they believed him and with confessing words and they pressed forward ஒரு குழந்தை செத்தே போயிடுச்சுங்க and one child was dead. ஆனா செத்து போனது தீர்க்கதரிசிக்கு தெரியாது But the prophet do not know the child died. ana செத்து kolanda செத்து போச்சுங்கிறது thaayikku theriyum But the mother know that and the child died. But தீர்க்கதரிசி அந்த தாயிட்ட கேக்குறான் but the prophet asking to the mother அந்த பிள்ளை சுகமா இருக்கானான்னு கேக்குறான் and is the child அந்த தாய் என்ன சொன்னா and what did she சொல்லுங்க செத்து போன குழந்தைய கொண்டு போய் மாடியில தீர்க்கதரிசியினுடைய கட்டில படுக்க வச்சுட்டு வந்திருக்கிறா அழுது புலம்பி கழுத மேல சேனை வச்சு பாய்ந்து வந்து காலில் விழுந்து காலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா ஆனா கேட்கும்போது சொன்ன வார்த்தை என்ன And she was uh, tightly holding on the feet of the prophet by placing the child upon the upper chamber. And what she was telling when he was entered in. oh அவ வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? And what was the word that came out of her mouth? பர்టిక్యులரா and the குழந்தை சாமம் dana And particularly and he was asking where is the child will அதுக்கு அவ என்ன சொன்னா? And what she answered? eh சாமம் தான். and yes she's his will எத்தனை பேருக்கு அப்படி solla mudiyum and how many can answer like this ரெண்டு ராஜாக்கள்ல neenga paarenga when you read in the book of second kings 4 26 நாலாம் அதிகாரம் 26 ஆம் வசனம் நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமாய் இருக்கிறாயா உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான் அவள் சுகம்தான் என்று சொல்லி எப்படி சொன்னா நீங்க சொல்லுவீங்களா யாராவது சொல்லுவீங்களா how she answered சொல்லுங்க அவ சொல்றா சுகம்தான் and she answered it is well அந்த பிள்ளை சுகம் கிடைச்சதா இல்லையா and whether the child got healing or not சொல்லுங்க சுகம் கிடைச்சிருச்சு and she got healing ஓ வாயிலிருந்து இருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் கத்தர் எதிர்பார்க்கிறார் and the lord is expecting and such words from your mouth மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது and life and death is found the power of the tongue எனக்கு அந்த பிள்ளைய கத்தர் தருவாரு சுகமாக்கி தருவாரு நல்லா தரு நல்லா தருவாரு இப்படித்தான் நாம் வாயில இருந்து அறிக்கைட்டு சுகமாக்கிடுவாரு பிசாச துரத்திடுவாரு அந்த வல்லமை அழிச்சிருவாரு என்னைய வெக்கப்படுத்த விட மாட்டாரு இப்படிதான் நீங்க கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லி உங்களுடைய விசுவாசத்தை நீங்க என்ன செய்யணும் அறிக்கையிடணும் every day you have to confess your mouth விசுவாசம் கேள்வியினால் வரும் and faith from hearing ரட்சிப்பு உண்டாக ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் And for salvation, you have to confess through your mouth. ஓ வாயில இருந்து வர்ற வார்த்தையை தேவன் அப்படியே கேட்ச் பண்ணிட்டே இருப்பார் The words that proceed out of your mouth, that the Lord catch over your words. அதே போல ஓ வாயில இருந்து வருகிற வார்த்தையை பிசாசு கேட்ச் பண்ணிட்டே இருப்பான் Likewise, the devil also will catch your words that proceed out of your mouth. என்ன கேட்ச் பண்ணுவான் And what he will catch? இப்ப நீங்க நீங்க நான் செத்து போறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரியே சூழ்நிலை கொண்டு வருவான் Now if you see that I will die and he will take the situations or will bring the situations accordingly. ஒரு ஊழியக்காரங்க நான் ஊழியத்தை விட்டு போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க போற வரைக்கும் அவங்க சூட்கேஸ் தூக்கிட்டு வெளிய போற வரைக்கும் அந்த ஆவி விடவே விடாது If the servant of God confesses that I want to go away from the ministry until he take the suitcase and go out of the gate and he never leave him. அது போல நான் செத்து போறேன் அப்படி நீங்க சொல்லி பாருங்க அந்த ஸ்பிரிட் உன்னை விட்டு போகவே போகாது உன்னை சாகடிக்கிற வரைக்கும் உன் கூடவே வரும். And you see that and i'm going to die and the spirit will not leave you until your death and it will follow after you. நான் உன் கூடலாம் வாழ முடியாது அப்படினு சொல்லி பாருங்க அதுக்கு பிறகு நீ வாழவே மாட்ட வாழ விட மாட்டான் போராடுவான். And make a sentence by telling that I will not leave after you hereafter and he will never make you to live with forever இல்ல No. மரணமே ஆனாலும் நம்மை பிரிக்க முடியாதுன்னு ரூத்த மாதிரி நீ அறிக்கையிட்டேனா கடைசி வரைக்கும் நீ பிரிய மாட்ட If you confess like Ruth and even to death will not separate us until your death and you will never be separated. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அஹ், அஸ்திபாரம் And that is the foundation of the Christian life. ஆ. இங்க இந்த ஜோசப் யோசேப்புக்கு எகிப்தில் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் கிடைக்கிறது And here Joseph, he was getting a good position in Egypt. ஸ்தானம் கிடைச்சது பிரச்சனை இல்ல It's not matter that he got a position. ஸ்தானம் கிடைச்ச உடனே நேம ஞானசானம் கொடுத்த மாதிரி பார்வன் டப்புன்னு மாத்திட்டாங்க And after getting the position and like was given with water baptism and the Pharaoh changed his name. என்ன பேர் வச்சான் And what name was given to him? நம்ம எப்படி ஞானசாரத்துல பேர் வைக்கிறோமோ அதே மாதிரி புறஜாதிகளும் இப்படி மாத்திர அதாவது தானியலுடைய காலத்துல பாத்தீங்கன்னா தானியல் சாத்ராக் மேஷா காபேத் நேகம் எல்லாம் தானியல் மட்டும்தான் பழைய பேரு சாத்ராக் மேஷா காபித் நெகா வந்து ஒரிஜினல் பேர் கிடையாது அவங்க பழைய பேர் என்னது அனனியா அசரியா மிஷாவேல் இதுதான் அவங்களுடைய பழைய பேர் and Hananiah and Ashariah and Amaziah and that's the whole name of them ஆனா அவங்களும் இப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்தான் but they had a system like this தங்களோட வந்து சேர்ந்துட்டா உடனே நேம் சேஞ்ச் பண்றது so if they join with them and immediately and they will change their name இப்போ என்ன பேர் வச்சாங்க தெரியுமா இவனுக்கு so now what name was given to him சொல்லுங்க ஆ சாப்நாத் பென்னாயா And Sapnath Paneah. சாப்நாத் பென்னாயானா உலக ரட்சகன் அர்த்தம் And Sapnath Paneah, and he is a world savior. எப்படிப்பட்ட பேர் வச்சிருக்கான் பாருங்க And see what name was given to him. எப்படி சாப்நாத் பென்னாயானா என்ன அர்த்தம் ரட்சிக்கிறவன் அதாவது எகிப்து ஒரு பெரிய அழிவை சந்திக்க போகிறது அதுல இருந்து எகிப்தின் எகிப்துங்கிறது அப்போ அதுதான் உலகத்துல பெரிய ஒரு அஹ், ராஜ்யம் அப்படினால அவன் ஒரு அழகான பேர் வச்சான் முழு உலகத்தை ரட்சிக்க கூடியவன் சொல்லி உலக ரட்சகன் சாப்நாத் பெனாயா Egypt is going to face a great destruction and so destroyed make them people out of the destruction to save the people and so he gave a better name called as Sapnath Benaya நாம ஒரு ரட்சகர்கள் so we must be a savior நாம் இந்த நாட்களில் மற்றவர்களை ரட்சிக்கணும் and we have to save others in these times முதலாவது ஒரு விசுவாசி தன் குடும்பத்தை ரட்சிக்கணும் And first of all, the believer have to see their own family. அது ரொம்ப முக்கியமானது And that is very important. குடும்ப வாழ்க்கையை சரியா அமையாத ஒரு விசுவாசி நான் பரலோகம் போறேன் நான் ஊழியம் செய்றேன் நான் அதை சாதிக்க போறேன் இதெல்லாம் waste And the believer do not have the better family setup and telling that I want to reach to heaven, I want to this and that, and these are also waste. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனா இருந்தால் அவன் எப்படி சபையை நடத்த முடியும் ஊழியத்தை செய்ய முடியும் And if one who is not able to tackle up his own family and lead his family and how he can lead his ministry and his own ஒருவன் life. தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் விசேஷமாக தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவன் என்று ஒன்னு திமுத்தியில சொல்லப்பட்டிருக்கிறார் So in first Timothy it is said that and one who was not inquiring on his own family and he is infidel of faith and he is so worse than the believers ஒரு குடும்பத்தை நடத்த முடியலனா நீ ஊழியம் செய்ய கூடாது If you are not able to lead your family and you should not take a ministry ஒன்னு திமுத்தி 5 8 1 Timothy chapter 5 verse 8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் இருப்பான் அவ குடும்பத்தை ஒரு விசுவாசி கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் and so a believer have to maintain the family in a better way first வந்து குடும்பம் and first is family adha nee correct ah வச்சிட்டாலே adutha un ooliyam alaga maintain aagum if you place your family in the better way and your ministry will go in a better way நீங்கள் la neenga paakumbodhu when you see in the book of hebrews noah vai kurithu bible சொல்லுகிறது and the, the, it is telling about noah avan தன் kudumbathai rakshikka பேழையை undu paninaan and he prepared all to see his family அதுதான் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை முதலாவது நீ குடும்பத்தை ரட்சிக்க வேண்டும் எபிரேயர் பதினொன்று ஏழு இலவன் செவன் ஆஃப் ஹீப்ரூஸ் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அவன் பாருங்க கடைசி அந்த குடும்பத்துல அந்த பேழைக்குள்ள பிரவேசிச்சது யார்தான் and who all entered into the ark மனுஷன் சொன்னா இவன் மனைவி மூணு பிள்ளைங்க மூணு மருமகள்கள் When you see about men and the Noah and his wife and all the three sons and the daughter-in-law, மொத்தம் எட்டு பேர் தான் உள்ள வந்திருக்காங்க totally eight entered into the ark. அப்ப இது வந்து குடும்பத்துக்காகவே கட்டப்பட்ட ஒரு பேழை So this is the ark which is prepared or built up for their own family. அப்ப முதலாவது ஒரு விசுவாசி தன் குடும்பத்தை രക്ഷிக்கணும் And first of all, the believer have to save their own family. രക്ഷிப்பு என்கிறது விடுவித்தல் ஆத- ஆதரித்தல் பராமரித்தல் அவர்களை கட்டி காத்தல் இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்னது ரட்சிப்பு And salvation means deliverance and caring and building of the family and these all together are called collectively called as the name of salvation. தன் தேசத்தை இவன் ரட்சிப்பான் என்று சொல்லி அவனுக்கு உலக ரட்சகன் என்று அவன் பெயர் வைத்தான் And knowing that and he will save the land and so he placed his name as the world savior. நான் முதலாவதே சொன்னேன் அவன் இயேசுவுக்கு முன்னடையாளம் And first I said that he was the shadow of Jesus. யோவான் 4 நாற்பத்தி ரெண்டை பார்க்கும் பொழுது யார் இந்த உலக ரட்சகர் And looking unto John chapter four verse forty-two, and who is the savior of the world? அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள் யார் உலக ரட்சகர் and who is the savior of the world இயேசுதான் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் and jesus is a true christ and he is the savior of the world இந்த உலக ரட்சகனாக தான் இன்னைக்கு எகிப்தை ரட்சிக்கிறவனாக இந்த யோசேப்பு நியமிக்கப்பட்டான் and so as a, a country title as the savior of the world and he, uh, joseph was appointed as the one who was able to save the country of egypt Egypt. நமக்கு ஒரு ரட்சிக்கிற ஒரு ஊழியம் இருக்கிறது. So we are having the ministry of saving others. இயேசுவுக்கு தான் இந்த ரட்சகர் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டது. And for Jesus and the name or title is given as a savior. ஆனா பழைய ஏற்பாட்டில் अनेகர் ரட்சகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அது ஒரு சப்ஜெக்ட் அதுக்கு டைம் கிடைக்கும்போது பாப்போம். But in Old Testament we can see many saviors and we will get time and we will look after those things. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we look into Genesis chapter 45 ஐந்தாம் வசனம் வாசி. Verse 5 என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம் ஜீவ ரச்சனை செய்யும்படிக்கு தேவன் எந்த ரச்சனை ஜீவ ரட்சனை செய்யும்படியாக தேவன் என்ன முன்னால கொண்டு வந்தாரு இன்னொரு வசனம் ஆதி words நாற்பத்தி அஞ்சு ஏழு 7 of Genesis. பூமியிலே உங்கள் வம்சம் ஒளியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் நம்மை உயிரோடு காக்கிறதுக்காக கத்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்தாரு and the lord take me to this place to save your lives by a great deliverance அந்த முழு குடும்பத்தையும் 70 பேரையும் பாதுகாக்கிறதுக்காகவே கத்தர் யோசேப்பை கொண்டு போய் முன்னால அங்க விட்டார் and to preserve the whole family of 70 members and the lord sent joseph before them அப்ப நம்முடைய வேலை ரட்சிப்பார் So it's our work to see others. ஒரு ஒரு குடும்பம்னு சொன்னா அவனுக்கு ஒரு புருஷ லட்சணம்னு ஒன்னு இருக்கு So when we say about a family and there is another called an element of a husband. புருஷ லட்சணம் என்ன சொல்லுவாங்க And what is the making of this husband? சம்பாதிக்கிறது தான் என்னது ஒரு குடும்பத்துக்காக ஒரு புருஷன் சம்பாதிக்கணும் அவன் சும்மா சுத்திட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கூடாது மனைவியுடைய சம்பாத்தியத்தில் சாப்பிடக்கூடாது பைபிள் சொல்லுகிறது உலகம் சொல்லுகிறது புருஷனுடைய லட்சணங்கிறது அவன் சம்பாதிச்சு குடும்பத்தை மெயின்டெய்ன் பண்ணணும் And so the nature of the husband is that and he have to save money and he must maintain the whole family. ஒரு காலத்துல யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டுக்காகவே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் On one point of time, you can see and Jacob and he was earning money for his family of the father-in-law. ஒரு டைம் வந்தபோது When one time came அவனே வாயை திறந்து சொல்றான் and he opened his mouth and confessed, நான் இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் "Until now I labored hard என் குடும்பத்தை பத்தி நான் இப்ப என்ன பண்றதுன்னு கேக்குறான் and what shall I do about my family?" ஆதியாகமம் 30 30 13, 13 of Genesis. நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம் நான் வந்த பின் கர்த்தர் உண்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான் அவன் கேக்குறான் இனி நான் என் குடும்பத்துக்கு நான் எப்பங்க சம்பாத்தியம் பண்றது And when shall I provide for my own household? So, பரவாயில்ல இருபது வருஷத்துக்கு பரவாது புத்தி வந்துச்சுன்னு கொஞ்சம் சந்தோஷப்படலாம் and so better after 20 years he got an understanding about his family. Twenty years long twenty years இருபது வருஷம் கழிச்சு திடீர்னு சொல்றான் என் குடும்பத்தை நான் எப்ப பண்றது என்ன பண்றது பரவாயில்ல இப்ப வந்துச்சு அது அது ஒழுங்கா ஓடு After long 20 years and he got understanding on how I am going to provide my own house. உங்களுடைய குடும்பத்தை நீங்க ரட்சிக்கணும் So you have to save your family அதுக்காக நீ என்னனாலும் செய்யிறதுக்கு ரெடியாக இருக்கணும் and you must be well prepared or ready to do anything for the sake of the family. நீ உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும் And you must pray for your family உன் குடும்பத்தை நீ தூக்கி விடணும் and you must lift up your family உன் குடும்பத்துக்காக நீ ஜெபிக்கணும் and you must pray for your family உன் குடும்பத்துக்காக நீ பேசணும் and you must commune with the Lord for the family. ரட்சிப்புங்கிறது ஒவ்வொரு விதங்கள்ல நீங்க செய்யற உதவிகளை காண்பிக்கிறது And the salvation which shows the help you render in different aspects or different times. மத்தேயு பதினாலு முப்பது ஃபோர்டீன் தேர்ட்டி ஆஃப் மேத்யூ காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் அங்கே ஒரு மனுஷன் கத்துறான் and here one man is crying யார் கத்துனது and who shouted பேதுரு கத்துறான் and peter was crying இயேசுவே என்னை ரட்சியும் and peter cried seeing jesus இது பாவத்துல இருந்து ரட்சிப்பதல்ல and this is not saving out of the sin ஒரு இக்கட்டான சூழ்நிலையில முழுகி போற ஒரு டயத்துல அவன் சொல்றான் என்னை ரட்சியுங்க In times of distress and when he was drowned into the sea and he called and shouted unto God, Lord see me. விவாகத்தை பத்தி பிரசங்கியின் புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்கன்னா When you read about marriage in the book of Ecclesiastes yeah rendu vera onnaakugirar abingiradhu romba theliva சொல்லியிருக்கு and why the Lord united the two in one and that it was clearly mentioned. ondiyaga irundhu vilundha avanukku ayyo And if he was alone and is over to him ஒருத்த தனியா இருந்து விழுந்தா அவனை யாரும் தூக்கி விட முடியாது and if he was in- alone and he- no one can lift him up. ஆ, வாசிங்க பிரசங்கி நாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் 4, 9 of Ecclesiastes. ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் ஆ, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒண்டியாயிருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கி விட துணை இல்லையே எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா see how clear it is ஒரு ஒரு மனைவி விழுந்துட்டா அப்படின்னா அவளை தூக்கி விடுறதுக்கு யாரு புருஷன் புருஷன் விழுந்துட்டா அவளை தூக்கி விடுறது அவனை தூக்கி விடுறதுக்கு தான் யாரு ஏற்ற துணை And if wife falls and husband must lift her up, if the husband falls and wife must lift her up, then that is a another help me to them. புருஷன் சோர்ந்து போயிட்டான்னா மனைவி உற்சாகப்படுத்தணும் If the husband faints and the wife must give her ஆ, cheerfulness. மனைவி சோர்ந்து போயிட்டான்னா புருஷன் உற்சாகப்படுத்தணும் If the wife faints and the husband must encourage her. ஒருத்தருக்கு ஒருத்தர் பலசாலிகளாக நிக்கணும் So each other and they must strive as a strong person இதுக்கு ஒரு அடையாளமாக as a sign to it. யோவாபையும் அவன் தம்பியையும் பார்க்கலாம் And we can see about Joab and his brother. ரெண்டு பேரும் யுத்த களத்துல போய் நிப்பாங்க And they used to stand in the battlefield. ரெண்டு சைடு யுத்தம் நிக்கும் and there on either side and they were standing on the battle யோவாபுக்கு என்ன பண்ணனும் தெரியாது and but job no no what to do ரெண்டு சைடு ரெண்டு விதமான சேனை நின்னுட்டு போராட்டத்துக்கு வந்து நிக்குது on either side the two different types of hosts were standing and they were backing and struggling it's there அப்ப யோவாப் சொல்லுவான் and the job is to see தம்பி நீ அத அடி and your brother you go and beat them நான் இவனை அடிக்கிறேன் and i will beat him ரெண்டு பேரும் மோதுவோம் and we two will that's the other ஒருவேளை என் கை தளர்ந்துருச்சுனா நீ எங்க வா எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்துரு when my hands wax paint and you must come and support ஒருவேளை உன் கை தளர்ந்துச்சுனா நான் எங்க வருவேன் உனக்கு வருவேன் and if your hands goes faint and i will come and help you நீ பயப்படாத do not fear கர்த்தர் நம்மோடு இருப்பார் and the lord is will us கர்த்தர் கர்த்தருக்காக நாம நம்முடைய ஜனத்துக்காக நம்முடைய சௌரியத்தை நம்முடைய சக்தியை காட்டுவோம் அப்படிமா and the lord will be with us and for the sake of the people and for our children and let us show show our presence அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை and such a kind of life is needed for us ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு after coming to the spiritual life புருஷன் ஒரு புருஷனுடைய கையை ஒரு மனைவி பலப்படுத்தணும் and the wife have to strengthen the hands of the husband மனைவியினுடைய கையை புருஷன் பலப்படுத்தணும் And the husband must strengthen the hands of the wife. அதை விட்டுட்டு அவரு விழுந்துட்டாரா நல்லது ஜெபிச்சிட்டே இருந்தேன் கத்தர் தான் இப்பதான் கேட்டிருக்காரு அப்படி So if he was fallen and you should not say, "I was keeping praying for him," and he was fallen and you should not rejoice over him. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட கூடாது And you should not be constant to such situations ரெண்டு சாமுவேல் 10 ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we look unto 2 Samuel chapter 10, பதினோரா வசனம் வாசிங்க verse 11, சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் தைரியமாயிரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் எப்படி அண்ணனும் தம்பி எப்படி நிக்கிறான் பாருங்க And see how the elder brother and brother they were standing together. அஹ், இப்படித்தான் புருஷனும் மனைவி நிக்கணும் So this is how the husband and wife must stand in the family. புருஷன் ஒரு மணி நேரம் ஜெபிச்சுட்டு படுத்துட்டாருன்னா மனைவி அடுத்த ஒரு ஒன் ஹவர் நிக்கணும் If the husband stays and praying for one hour and then after the wife must stays and pray for another one hour. மனைவி ஒன் ஹவர் ஜெபிச்சுட்டு படுத்துட்டான்னா புருஷன் அடுத்த ஒன் ஹவர் அவர் நிக்கணும் If the wife was holding on praise for one hour and next the husband must stand and pray for one hour. இப்படி பிரேயர்ல நின்னாதாங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்து நிலைநிறுத்தி கொண்டு போய் சேர்க்க முடியும் So this is how when you are able to abide in prayers and you are able to preserve your family, you can lead on your family. அந்த அளவு ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ஜெபத்துல கூட ரட்சிக்க கூடியவளா இருக்கணும். So this is how we have to see each other in our family prayers. இத குறித்து பார்க்கும் பொழுது When you see about this, யாக்கோபு 5:15 ல அழகாக சொல்லி இருக்கிறது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். and the prayer of the faith will heal the sick was clearly mentioned in James chapter 5 verse 15. ஒரு முஸ்லிம் ரட்சிக்கப்பட்டான் So one was healed. ஒரு முஸ்லீம் ரட்சிக்கப்பட்டான் ஒரு Muslim was saved. ஆ, ரட்சிக்கப்பட்ட போது அவன் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா you know when he was seated what testimony he given நான் ஃபுல்லா தண்ணி அடிச்சிட்டு வந்து படுத்திருப்பேன் So I used to drink a lot and I come and sleep. ஆனா என் மனைவி வந்து R C But my wife is a Roman Catholic ஆ, ரோமன் கத்தோலிக்கல உள்ள ஒரு பெண்ணு and she was one belong to Roman Catholic. ஆ, அவ உட்கார்ந்து நைட் எல்லாம் என் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பா And she will sit on my head and she used to weep throughout the night. காலையில பாத்தீங்கன்னா தலையணை ஃபுல்லா நனைஞ்சு கிடக்கும் So when I wake up in the morning, I can see the pillow is full of it. ஒருவேளை நம்ம குடிச்சிட்டு வாமிட் பண்ணிட்டோமோ நான் யோசிப்பேன் So I used to think that I was maybe a drink, I was vomited. ஆனா இவ உட்கார்ந்து அழுததுனால நனைஞ்சது தான் என் தலையணை And she slept near, uh, was sitting near me and she was crying and that was the thing, it was wet over my pillows. இப்படி யாராவது ஜெபிக்கறோம் Are we playing, praying like this? சொல்லுங்க யாராவது அப்படி புருஷனுக்காக ஜெபிச்ச ஒரு ஆள் யாராவது இருக்கீங்களா is there anyone who prayed like this for the husband is funk here ஒருவேளை கல்யாணம் கட்டி ஒரு ஒரு மாசத்துக்குள்ள வேணா அப்படி ஜெபம் பண்ணுவீங்க and for before getting married for 1 month you have prayed like this ஆனா இப்படி எல்லாம் ஜெபிச்சதுனால தான் அவங்க எல்லாம் രക്ഷிக்கப்பட்டாங்க so they prayed like this and so they were seat ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிக்க வேண்டும் so you have to pray each of for another ஒன்னு ஒன்னு சாமுவேல் 14 ஆம் அதிகாரத்தை பாக்கும்போது when we look at the first samuel chapter 14 45 ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது verse 45 யுத்தம் செய்தல் ஒரு രക്ഷிப்பு so a battling and it is a salvation ஜனங்களோ சவுலை நோக்கி இஸ்ரவேலிலே இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமா பெரிய ரட்சிப்பை செய்தது யாரு யோனத்தான் And who did the great salvation? It is Jonathan. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் போய் ஒரே அடியில சத்ருவை வீழ்த்தினான் And Jonathan and his armor bearer and within a single beat and they have slain the Satan. They did. உன்- உன்னுடைய குடும்பத்துக்காக நீ சண்டை போடணும் இல்ல உன்னுடைய குடும்பத்துக்காக நீ ஜெபத்துல போராடணும்னு சொல்றேன் You don't want to fight for your family but you have to strive hard in your family prayers for the உன்னுடைய family. உன்னுடைய குடும்பத்துல வியாதிப்பட்டவங்களுக்காக நீ நீ ஜெபத்துல விசுவாசம் உள்ள ஜெபத்துல நீ போராடணும் and you have to struggle or you have to connect over in the faith of they that are sick in your family நம்முடைய விசுவாசிகள கூட ஒரு சிலருக்குலாம் நல்ல ஸ்தானங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் even some of our believers and the lord have given the good position ஆனா அத வச்சு யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க but with that and they will never help on அப்படி ஆளுங்களை பாத்திருக்கீங்களா have you seen such persons Bible சொல்லுகிறது நன்மை செய்ய உனக்கு வாய்ப்பு கிடைச்சா நீ என்ன செய்யணும் ஒருத்தனுக்கு நன்மை செய்யணும் அப்படி இல்லாவிட்டா அது என்னது பாவமாகும்னு பைபிள் சொல்லுது and the bible says that when you get a chance to do goodness to others and you must render help to them if not and you are committing sin முழு தேசமும் உபவாசத்துல கிடக்குது the whole land or whole country is in fasting but எஸ்தருக்கு இந்த மேட்டரே தெரியாது but esther do not know this matter இப்படி ஒரு ஜீவ பாஸ் ஆயிருக்கு யூதர்களை கொல்ல போறாங்க இந்த டயத்துல அழிக்க போறாங்க இதெல்லாம் ஊரெல்லாம் பிரசித்தி பட்டாச்சு உள்ள எல்லாருக்கும் தெரியும் ஜனங்கள்லாம் அழுகுறான் கண்ணீர் விடுறான் கத்துறான் உபவாசம் போடுறான் ஆனா இவளுக்கு சும்மா அழகா மேக்கப் போட்டு எப்படி வரா ராஜகுமாரதி அப்படியே நடந்து வர்றா அண்ணன் நடந்து வந்துட்டு இருக்கா And jeeva was past and Jews are going to be destroyed and the people were shouting they were lamenting but she knew nothing matters and she keep like a queen and she was walking around மொர்தகாய் அதை பார்த்தான் அடடே இவ ராஜகுமாரத்தின் ஒண்ணு என்ன எங்க போயிட்டா ஒண்ணுமே தெரியாது போல் இருக்க உலகத்துல தெரியும் நடக்கிறதே தெரியாம இருக்கிறாளேன்னு சொல்லிட்டு தான் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சிட்டு கத்துனாங்க and Mordecai and he was living giving and he was rent his garments because and she knew nothing about the matters avan solli சொல்லிவிட்டான் At that time he informed ஒருவேளை நீ ராஜகுமாரத்தியா இருக்கிறதுனால தப்பிருவேன்னு nenikada and so you may be the queen and you should not think that you will be escaped. உனக்கு கிடைச்ச இந்த menmai ஜனத்தை ரட்சிக்க இருக்கலாம் and this excellency that you go receive and you pay way for the salvation of the people உனக்கு கிடைத்த மேன்மையை நீ பயன்படுத்துன்னு சொல்றான் and he said that and you have to make use of the excellency which is given to you ஒரு ஆளுக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா வேலை வாங்கி கொடு if you are able to give him a promotion or job and you must give them a job ஆனா ஆனா இவன் வேலை வாங்கி இவன் ஒழுங்கா செய்வானான்னு இப்ப பயமா இருக்கு நமக்கு and you may fear that when you are giving a job to him and he may not labor well இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா நமக்கு ரெக்கமெண்ட் பண்றதுக்கே பயந்து சாவறான் நம்மால ஏன்னா இவன் அங்க போன உடனே கிங் ஆயிடுவான் the present problem is that and they were were fearing to recommend others and because when they go there and they may fail in their job. இப்ப நான் வந்து அதிகமா இந்த கல்யாண விஷயத்துல தலையிடாம ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க So mostly I was not putting my heads in the marriage matters and have laid aside of me ஏன்னா யாரையும் நம்பவே முடியல because we are not able to trust anyone. நம்ம பார்க்கும்போது பூனையா இருக்கிறான் அங்க போனவனே வீட்டுல போனவனே யாராயிடுறா புலி ஆயிடுறான் And டாமான் when we see him and he was just like a cat but when he going there and he become a tiger. திருப்பி நம்ம பூனையை கல்யாணம் கட்டி வச்சுட்டா இவன் அங்க எப்படி இருக்கிறான் வேட்டையாட ஆரம்பிச்சிடறான் And so when we become a tiger and he go there and he hunts. இப்போ நிலவரம் அப்படித்தான் இருக்கிறது. Now this is the problem at present state. ஆனா அதே நேரத்துல at the அப்படி ஆள் கிடையாது. But Daniel is not like that. தனக்கு சான்ஸ் கிடைச்ச போது அவன்தான் ராஜாட்ட பேசினா சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ கொண்டு வாங்கன்னு அவங்களை கொண்டு வந்து கொலுமண்டத்துல உட்கார வச்சான். So when he get a chance and he speak with the king and with Sadrak Meshach, Abednego and he made to sit in the prison. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை மத்தவங்களுக்கு செய்யணும். So as far as possible we have rendered help to others. அதுதான் நம்முடைய ரட்சிப்பின் ஒரு அழகு. And that is the beauty of our salvation. அதுதான் ரட்சிப்பினுடைய அழகு. and that is the beauty of the salvation உன்னால முடிஞ்சதை nee sei so as far as possible and you have to render your help கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக may the god's holy name be glorified ivan தான் sabnath benaya and he is sabnath and benaya avan paarenga alaga egypt or round adichan நல்ல செழிப்பான நேரம் மொத்தத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டான் அடுத்து பஞ்சம் ஜனத்தை அவ்வளவு வரையும் ஃபீட் பண்ணான் and he made round around the whole Egypt and it was a prosperous time and he stored everything in a storehouse and during the time of famine he was able to supply to the people இன்னைக்கு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் வரி எல்லா இடமும் கவர்மெண்டோட சொந்த இடம் இப்படிலாம் கொண்டு வந்தது யார் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கொண்டு வந்தது யார் தான் யோசிப்பு தான் and who brought the administration by calling as government tax and owning land of the government and these are all the administration that is brought during the time of joseph அந்த ஜனம் பஞ்சத்தின் உச்சத்துல வர வர அவ்வளவு லேண்டையும் வாங்கிட்டாங்க மொத்தமா வாங்கிட்டாங்க when the people come to the sublime of this famine and all the people they come together at this house இப்போ ஜனங்களுக்கு என்ன கிடையாது பேர் இருக்கு சொந்தத்துல ஒண்ணுமே கிடையாது எல்லாம் government so now the people they don't have anything on their own land and name and everything belong to the government திருப்பி இடத்தை கொடுத்தான் and he gave the land to them அதுல அஞ்சு ஒண்ணு அஞ்சுல ஒண்ணு யாரு இப்ப நம்ம பத்துல ஒண்ணு தசம பாகத்துக்கு பா பான்னு பாக்குறான் ஆனா அவன் யோசேப்பு வச்சிருந்தது எத்தனை அஞ்சில் ஒண்ணு and but joseph had one of the five and he was placed to joseph அஞ்சுல ஒன்னு டாக்ஸ் வந்துரணும் தான் வச்சிருந்தான் and he had a scheme but on fourth அதனால தான் எகிப்து அதனால தான் எகிப்தினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு and so the administration of egypt was strong இவன் தான் சாப்நாத் பெனாயா and he is பெனாயா இந்த சான்ஸோட சேர்ந்து யாரையும் சேர்த்துக்கிட்டான் தன்னுடைய ஃபேமிலி அண்ணன் தம்பி எல்லாத்தையும் மொத்தமா சேர்ந்து மொத்த குடும்பத்தையுமே ரட்சிச்சுட்டான் and with that chance and he was able to join together the whole family brothers and he was able to save the whole family இவனுக்கு மனைவியாக திடீர் என்று ஒரே நாள்ல ஃபிக்ஸ் பண்ணி அதிரடி கல்யாணம் நடந்துச்சு இவனுக்கு and suddenly the immediate marriage was taken place to him and they fixed the marriage wife on the same day முன்ன பார்த்தது கிடையாது கருப்பா சோ கருப்பா சோப்பா நல்லவளா கெட்டவளா அவ யாரு என்னன்னே தெரியாது and you don't know whether the countenance of the girl whether it's fair or white whatever it may be and she know whether good or evil ஏன்னா இப்ப அவனுக்கு தாய் தகப்பன் யாரும் பக்கத்துல கிடையாது because now the parents were not with her அண்ணன் தம்பி யாரும் பக்கத்துல கிடையாது and no the brothers was with him இவன் ஒரு தனி மரம் and he was a single tree அப்ப தனியா நின்னுட்டு இருக்கும்போது when he stood alone பார்வோனே டக்கன் பார்த்தான் ஒரு ஆசாரியனை கூப்பிட்டான் and Pharaoh and he called a priest உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல ஆமா and he said and you have a daughter okay இவனுக்கு பொண்ணை கொடுத்துறேன்னு சொன்னான் and you can give her to him அவ பேர் தான் யாரு ஆஸ்நாத் and what is the name of the daughter is called as Asnath அவளுக்கு ஆஸ்நாத் என்னு பேர் and the name was given to her as Asnath அவ ஒரு பூஜாரி இல்லாவிட்டா ஒரு ஒரு ஆசாரியனுடைய மகள் and he and she was a daughter of the priest அது முதல்ல நீங்க வாசிச்சீங்க and you have read one பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிரா என்பவனுடைய மகளாகிய ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் And he gave him to wife Asna, the daughter of Potipharah, the priest of On. ஆ, அவளுக்கு வழிபாடு வேற And the worship was different to her. அவளுடைய worship வேற And the worship style is different. அவளுடைய தெய்வம் வேற And the god is different. ஆனா ஒரே நாள்ல ஒரு திடீர்னு இவனுடைய விருப்பு விருப்பு கேட்கப்படல அந்த பெண்ணுடைய விருப்பு இப்ப இப்ப வந்து எவ்வளவோ பார்த்துமே கடைசியில் போய் சாக்கடையில போய் விழுந்துடுறோம் போத்து on the same day and he was not asking about his desire on the same day it was fixed to him but when he asked today and he used to fall onto the ditch இப்ப 7 பொருத்தம் 8 பொருத்தம் 13 பொருத்தம் 42 பொருத்தம் இங்கிலீஷ்ல இருக்கிற 26 பொருத்தமும் பார்க்கறான் ஆனாலும் கடைசில போய் எங்க உள்ளது இந்த பல்லிய பத்தி சொல்லுவாங்க எல்லாரும் they used to say about the lizard இந்த பல்லி வந்து நம்ம ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது கிச் கிச்க்கும் உடனே இவன் எல்லாம் சொல்லுவான் ஏ பத்தியா கரெக்ட் ஆயிடுச்சு அப்படிமா so when the lizard is making a noise and we used to speak something and we used to say and it was telling us to it அதுக்கு தமிழ்நாட்டுல அழகா சொல்லுவான் ஊருக்கெல்லாம் ஜோசியம் சொல்லிட்டு பொத்துனு போய் கலனி பாலன போய் விழுந்துருச்சான் செத்தே பிறகு அதே போல ஒரு அந்நியமான ஒரு பெண்ணு எந்த பிரச்சனையும் இல்ல அழகா கல்யாணம் கட்டி வச்சிட்டான் and the strange woman and there is no problem to her and beautifully and they made a marriage எப்படி அவங்க வாழ்க்கை இனிமையாக போனதே and how their life becomes sweet to him இதான் பட்டிமன்றம் and that is the debate எப்படி ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணு ஜாதியும் கிடையாது சொந்தமும் கிடையாது எந்த அழகு அந்தஸ்து ஒண்ணுமே பார்க்கல ஒரு அந்நிய தேசத்தினுடைய ஒரு ஆசாரியனுடைய ஒரு பெண்ணு டக்குன்னு கல்யாணம் முடிச்சான் எப்படி அந்த வாழ்க்கை இனிமையாக மாற்றப்பட்டது not looking into the caste or religion or don't any differences and suddenly and they made a marriage to him and how their life becomes sweet to them அதுதான் ரொம்ப முக்கியமானது and that is very important asnath அப்படினு சொன்னா என்ன அர்த்தம் and what is the meaning of asnath பிரதிஷ்டை பண்ணப்பட்டவள் and once she was consecrated இல்லாவிட்டால் அர்ப்பணிக்கப்பட்டவள் and once she was dedicated அதான் முக்கியம் and that is very important நாத் அப்படினா தெய்வம்னு அர்த்தம் on means and this god as அப்படினா அர்ப்பணிக்கப்பட்டவள் and as means and she once she was dedicated நாத் நைத் என்கிற ஒரு தெய்வத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவள் and it means and she was the one who was dedicated for the god Karnik அப்ப கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவள் அதனால தான் அவ வாழ்க்கை இனிமையா இருந்துச்சு And once she was dedicated for the sake of the Lord and so her life was sweet. தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவள் And they have, she dedicated herself for the family. அதனால தான் ஊருக்கு முன்னால வச்சு இப்போ நீங்க ஒரு பிரதிஷ்டை பண்றீங்க யாருக்குமே தெரியாது ஆனா கல்யாணத்துல மட்டும் பிரதிஷ்டை எப்படி பண்றோம் கையை பிடிச்சி கொடுத்து மைக்கில் கத்த சொல்லி ஊரெல்லாம் பார்க்குற வரைக்கும் நம்ம அந்த பிரதிஷ்டையை சொல்ல வைக்கிறோம் அது ஒரு அர்ப்பணிப்பு So when you are making a consecrations and you make unto your own and it's nothing to others but when you are making a consecration at the time of marriage and because all the one we are making a consecration and that shows and we are dedicating in front of everyone நீங்க ஒரு வேலைக்கு போனாலும் அதுல ஒரு அர்ப்பணிப்பு இருந்தாதான் அந்த வேலை நல்லா இருக்கும் So when you go for a job only when you have a commitment and the job will be better for you ஒரு பையனை நீங்க படிக்க வைக்கிறீங்க அந்த பையன் அந்த படிப்புக்காக தன்னை என்ன செய்யணும் அர்ப்பணிக்கணும் அப்பதான் ஒழுங்கா படிப்பான் இல்லன்னா அவன் பாட்டுக்கு ஊர் சுத்திட்டே சுத்திட்டு இருப்பான் ஒண்ணும் படிக்க மாட்டான் And you are educating your son and he have to commit himself to this the subjects and studies and only thing he can better early study or else and he may go around and he may spoil his life. அது போல ஊழியத்துக்கு வர்றவங்க பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் Likewise and they that are coming to the ministry and they that are consecrated. அந்த பிரதிஷ்டையை காத்துக்கிட்டாதான் அவங்க ஊழியத்துல ஷைன் பண்ணுவாங்க only when they keep their consecration and they can shine in the ministry அப்ப கல்யாணம் கட்டும்போது ஒரு புருஷனோ மனைவியோ அந்த குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணும் so when they are making a marriage either husband or wife they have to commit themselves for the sake of the family matters இல்லன்னு சொன்னா இப்போ ஒரு செடியை கொண்டு போய் ஒரு இடத்துல நட்டுறோம் அந்த செடி அந்த மண்ணோடு என்ன செய்யணும் கலந்து இருந்து சாரத்தை எடுக்கக்கூடிய ஒரு சக்தி வர்ற வரைக்கும் வாடிக்கிட்டே நிற்கும் இழுத்துருச்சு அப்படின்னா பட்டுன்னு நெஞ்சிரும் அடுத்த நாள் அந்த இலையெல்லாம் துளிர் விட ஆரம்பிச்சு and we are taking a plant from some place and when you are planting a particular place and it must rooted up and it must sap must be able to take up and only then it gives the plants and able to grow well இப்ப கல்யாணம் கட்டாத கட்டாதவங்களை விட கல்யாணம் கட்டவங்க தான் இங்க ஜாஸ்தியா உட்கார்ந்திருக்கீங்க and the that are married and more than unmarried the sitting here ஆனா எத்தனை பேர் அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையில இருக்கீங்க and how many are found in the life of dedication இப்ப military ல போகும் பொழுது When you go to military அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு and there is commitment there. அதனாலதான் அங்க என்ன வந்தாலும் சாகுறாங்க So whatever comes and they are dying for them. அவன் லீவ் எல்லாம் போட்டுட்டு யுத்த நேரத்துல ஓடிலாம் வர முடியாது So during the வந்திருந்தா கூட இங்க லீவை கேன்சல் பண்ணிட்டு அவனை அங்க இழுத்துட்டு போயிடுவான் During the time of war and they cannot avail leave and they cannot come here and at any point of time and they are surrendered themselves or committed themselves to die for the country. இப்ப மிலிட்டரியில ஒருத்தன் சேர்ந்துட்டு நியாயமான காரணம் இல்லாம வேலையை விட்டு வந்தான்னா அவனை விடவே மாட்டான் government So when when someone is joining the military and without any just reasons and where they want to come and though decide that they cannot come out of the ministry adukku or arpanippu theva so they need a commitment for it ipo kuda ministers la posting edukranga so even some of the ministers and they were in postings avangalukku and உடன்படிக்கை vaasikkum bolude ஒரு ரகசிய காப்பு பிரமாணம்னு ஒன்னு வைக்கிறான் So when they were reading this oath and they were placing some secret oaths for them. என் நாட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் So I will not leave my country. என் நாட்டை காட்டி கொடுக்க மாட்டேன் So I will not betray my country. அவங்களுக்குள்ளே ஒரு சில காரியங்கள் இருக்கு அத மீறும் பொழுது அவனுக்கு அந்த போஸ்டிங் போய்டும் And certain laws are given to them and accordingly and they may lose their postings. அதுபோல நம்முடைய சபையில Likewise in the congregation. ஊழியத்துக்கு வரும் பொழுது நம்ம ஒரு ஃபார்ம் எழுதி கொடுப்போம் So when they come to ministry and they will give a written format of forms. இந்த பிரமாணத்தின்படி நான் இருப்பேன் So I will be under this law. இந்த பிரமாணத்தை மீறும் பொழுது நானே இதிலிருந்து விலக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் When I transgress these laws and I myself commit myself to go away from it. 25 வருஷம் கழிச்சு after 25 years, pastors முந்திலாம் 20 14 இருபது இப்போ இருபத்தஞ்சுக்கு வந்துருச்சு and times it and twenty years and come to the state twenty five இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு ஒருத்தர் பாஸ்டர் ஆகும்போது ஒரு அறிக்கை வாசிப்பார் so when a pastor when you of God after twenty five years he become pastor and they use to read இறைவன் மனிதனாக வந்ததை நான் விசுவாசிக்கிறேன் so I believe that Lord came எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன் அவர் திரும்ப வருவார்னு விசுவாசிக்கிறேன் ஐ இப்படி பல அறிக்கைகளை அவங்க தெளிவா வாசிக்கணும் நான் இப்பமும் அந்த பிரதேசத்துல நான் என்ன செய்றேன் இருக்கறங்கறத கிளியர் பண்ணணும் so very clearly and they have to read of the circular before everyone and so they have to make sure and still i am in this consecration இப்போ ஒரு சயின்டிஸ்டா போறான்னா அவன் பாருங்க அதுக்கு அர்ப்பணிச்சிட்ட பிறகு அவன் ஷேவ் பண்ண மாட்டான் சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான் அவன் மைண்ட்ல ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கண்டுபிடிப்பிலேயே தீவிரமாயிடுவாங்க So one, when he was uh, committing himself as a scientist and he will not shave and he will grow his hairs and he will never spend his time for his own things and his mind completely will be set into his research alone. அப்படி அர்ப்பணிச்சனால தான் அவன் கண்டுபிடிச்சிட்டே போயிட்டே இருக்கான். And so he have committed like this and so he was well able to press forward. அதனால ஊழியத்துல அர்ப்பணித்தவர்கள் ஷைன் பண்ணுகிறார். So they that are dedicated themselves in this ministry and they are shining. அதுபோல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருந்தா பிரதிஷ்ட கரெக்டா இருந்துச்சுனா எந்த பிரச்சனையும் வராது so when you have a dedication and commitment in your family life and you will never be gone away and you will show its consecration and you able to lead your family well நானும் யோசேப்பை படிச்சு பார்த்தேன் தாவீத மாதிரி எங்கயாவது வண்டி சைடு ரூட்ல எங்கயாவது போறானா இல்ல ஆபிரகாம மாதிரி எங்கிட்டாவது சைடு ரூட் போறாரெல்லாம் படிச்சு பார்த்தேன் சாலமுனை மாதிரி அதாவது வண்டி வேற ரூட்ல போறானா யாக்கோப மாதிரி போறானா அப்பா மாதிரியே போறானான்லாம் பார்த்தேன் ஒன்றும் போகலை I read about Joseph in the Bible like Daniel or like David or like anyone, like Abraham, whether he was taking the side route or bypass, whether he was traveling and he never gone in the way. அவங்க அப்பா வந்து எத்தனை பேர் வச்சிருந்தாரு சொல்லுங்க யா- யாக்கோபு எத்தனை பேர் வச்சிருந்தாரு ரெண்டு மனைவி ரெண்டு side keepers And so, and Jacob and he had two wives and two concubines. அவ நாலு பேரு And so there were four. நீங்க உலக பிரகாரம் என்ன சொல்லுவீங்க அப்பானுக்கு பிள்ளை எப்படி பிறந்திருக்கணும் தப்பாம பிறந்திருக்கணும் அப்படிதானே ம் So worldly manner he may say that and with son and may met with the father. அங்கதான் பரிசுத்தத்தின் ஜீன் இவனுக்குள்ள இருந்துச்சு. And there the holy life was vested in him. இவனுடைய லைஃப் அவங்க அப்பா மாதிரி கிடையாது. இவனுடைய லைஃப் கிறிஸ்துவை போல இருந்தது. And his life is not like a father but his life is like a Christ. அந்த தகப்பனுடைய ஜீன் இவனுக்குள்ள இருந்துச்சுனா இவனும் ஒரு 7 8 ன்னு கட்டிட்டு போயிட்டே இருப்பான். When the gene of father is found in his son and he will go away for some needs. ஏனா தாய் 4 அடி பாஞ்சா குட்டி எத்தனை அடி பாயணுமா? 16 அடி பாயணும். இது பாயலையே. Because when the mother goes four feet and the chi- young one may go sixteen feet and you have to coach like this. தாவீது எட்டோ பத்தோ wச்சிருந்தாங்க So David how many holes were able to hold on? ஆ, ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது So every book and they were depicting a different பையன் manner. பையன் பதினாறு அடி பாயல ஆயிரம் அடி பாஞ்சாங்க The sixth, but the son did not gone for sixteen feet and he went to to the thousand feet. ஆ, அதுக்கு பைபிள்லயே இருக்கு The Bible says like this. எழுநூறு மறுமனையாட்டிகள் முன்னூறு வைப்பாட்டிகள் அவன் பாட்டு போயிட்டு இருக்கான் தௌசண்ட்க்கு அவன் பாட்டுக்கு ஆ, என்னது செஞ்சுரியெல்லாம் தாண்டி பத்து செஞ்சுரி அடிச்சுட்டு போயிட்டாரு He crossed over not one century and he crossed ten centuries. ஆனா யோசேப்பு நான் படிச்சு பார்த்தேன் யோசேப்பின் வாழ்க்கையில ஒரே புருஷன் ஒரே மனைவி அந்த லைஃப் அதாவது ஆதியில தேவன் எப்படி வச்சாரோ அதை கீப் அப் பண்ணோம் And how the Lord keep in the beginning and the same he was able to keep up and one wife and one husband and they live each other. மூணே மூணு இடத்துல தான் ஆஸ்னாத் பேரே வருது In only three places the name Asnath was found. அவ பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அவளுக்கு ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் ஆஸ்நாத் அவனுக்கு பெற்றாள் அவ்வளவுதான் And when she begat a child or delivered a child and Asnath delivered a child to him எங்கேயாவது சண்டை வாக்குவாதம் பரியாசம் அவளை வடைத்து இவளை வச்சுக்கோ இவளை துரத்து எப்படி இவளை கொண்டு வந்து விட்ட இந்த அண்ணாள் வீட்டில் நடந்த சண்டை மாதிரி சக்கரத்தி சண்டை ஒரு பிரச்சனை ஆசனாத்துல கிடையவே கிடையாது நீ வேணா பைபிள போய் வீட்டில் உட்காந்து நல்லா படிங்க and you can examine bible when ஆஸ்னாத்துக்கும் யோசேப்புக்கும் பிராப்ளமே கிடையாது and there is no problem between asnath and joseph எழுதாம விட்டுருப்பாங்க அப்படிங்கறீங்களா Are you telling that it may be problem but have not written here? அது எப்படி வீடுன்னு சொன்னா இருக்கத்தானே seiyum So if there is a house and there may be the problem problems, route ரூட்டுக்கு na வரேன் I come to your house, ana oru பிரச்சனையுமே illa but there is no problem. ஏன்னா பிரச்சனை இருந்தா சின்ன சின்ன பிரச்சனை அதாவது ஒரு தூதன் வந்து பேச கத்தர் வந்து பேசுறாரு உன் மனைவி ஒரு பிராண உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை அணைத்திருப்பாள் வீட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்கிற சாரா சிரிச்சிட்டா அதையே பைபிள் எழுதியிருக்கு உடனே அவரை கூப்பிட்டு நீ ஏன் சிரிக்கிறாய் அவர் நான் சிரிக்கவே இல்லைங்கிற இதை வந்து பைபிள் அதிக முக்கியத்துவப்படுத்தும் போது ஆசனத்துக்கும் யோசிப்புக்கும் பிரச்சனை இருக்கும் போது சொல்லாமையா இருக்கும் so when the bible is giving more importance for the scenes of this here but in the tense and the what make you can doubt at him and why not the bible not given to the esnoth as net ஒருத்தன் வந்து என்கிட்ட sonna one came and said to me or a muslim a muslim boy நான் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு முஸ்லீம் வந்து என்கிட்ட சொன்னான் So when I was ministering on உங்க பைபிள் வந்து பரிசுத்த பைபிள்னு போடக்கூடாது and you should not place your Bible as holy Bible. குரான் மட்டும்தான் பரிசுத்த குரான் Only Quran is the holy one. ஏன்னு கேட்டேன் I asked why. அதுல லோத்தை பத்தி படிச்சு பாருங்க அதெல்லாம் பைபிள் எழுத வேண்டிய சப்ஜெக்ட்டா அப்படின்னா uh, You read about Lord, is this the subject was created to be right at the Bible? அது பிறகு எனக்கு புரிஞ்சது குரான்ல லோத்து லோத்தை பத்தி இருக்கு ஆனா லோத்து செஞ்ச தப்பை பத்தி இல்ல So in Quran we can read about Lot, it is not the mistake which is mentioned by the Lot. தாவீதை பத்தி இருக்கு தாவீது பண்ண தப்புலாம் இல்ல It is said about David but it is not, they did not mention the mistakes of David. அப்ப நான் சொன்னேன் உன் லைஃப்னு எழுதுனா நன்மை தீமை எல்லாமே எழுதணும் அதான் பைபிள் When you அதான் write- உண்மை When you write about life of a particular person, you have to write both the evil of them and that is the truth or that's a fact of the Bible. இங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்நாத்தையோ யோசப்பையோ பத்தி இன்னொட்டிய கட்டி கொண்டான் அவளுக்கு மூணு பிள்ளை பிறந்தது அவன் அடுத்தவளை பெற்றெடுத்தான் அவனுக்கு இந்த சரித்திரமே கிடையாதுங்க and there is no history in the bible saying that joseph and his marriage to other and little child and there is no more history found in the bible காரணம் அர்ப்பணிப்பு the reason is commitment அப்படியே ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில தங்களை பிரதிஷ்ட பண்ணப்பட்டவர் and they both they have committed or they consecrated themselves for the life of the family எந்த வாக்குவாதம் கிடையாது and there is no contentions எந்த சண்டைகளும் and கிடையாது there is no fights அதுக்காக யோசேப்பு வீட்டுக்குள்ளேயே இருந்தான்னு சொல்ல முடியாது யோசேப்பு எங்க சுத்திட்டு இருந்தான் கல்யாணம் முடிந்ததுன்னு பைபிள் சொல்லி அந்த வசனம் முடியறதுக்குள்ளே ஒரு வார்த்தை இருக்கு எகிப்து தேசத்தை சுத்தி பார்க்க புறப்பட்டு போய்விட்டான் நீங்க என்ன செய்வீங்க ஐயோ என்னங்க கல்யாணம் கிட்ட ரெண்டா நாள்லயே போயிட்டாருங்க அவர் பாரின் போயிட்டாரு மிலிட்டரி போயிட்டாரு இப்படிதான் சொல்லுவீங்க இவன் எகிப்து தேசம் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான் அவ உடனே போனை போட்டு நெட்டை போட்டு இழுத்துக்கிட்டு ஐயோ நீங்க அங்க போயிட்டீங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி ஒரு அர்ப்பணிப்பு அவளுக்கு வாழ்க்கையில இருந்தது and such a commitment with them and the family we can see and the verse says that when they get married they went over all the land of Egypt and he was going around the country and there is no problem between each other அவள் ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திவராவின் மகள் And she was the daughter of the Potiphar priest of On. On அப்படினா சூரியன் artham And On means sun. சூரியனை பணிந்து கொண்டதான ஒரு ஆசாரியனுடைய மகள் and she was the daughter of the priest of the on one who worshiped the sun அவளுக்கு வித்தியாசமான வழிபாடுகள் எல்லாம் இருந்துச்சு and there were different worships for her ஆனா என்னைக்கு சாப்நாத் பென்னாயா என்கிற யோசேப்பை கட்டினாலோ அன்றையோட பழைய வழிபாடு டோட்டலா முடிஞ்சு போச்சு but when she got married and the Sapnath Vannaya, the savior, and that time onwards, and she have lost or he refrained from the old worships. அவளுக்கு இந்த worship பண்றதுல அதுக்கு பிறகு பிரச்சனையே இல்ல ஏனா புருஷனுடைய பாதையில அவ இறங்கிட்டா And then after there is no problem of worshiping God because and she was going on the way of her husband. ஆ, அவளுடைய எல்லாவற்றையும் மாத்திட்டா And she changed all his time தன்னுடைய புருஷனுக்காக மொத்தத்தையும் மாத்திட்டா நீயும் சத்தியத்துக்காக சபைக்காக ஊழியத்துக்காக உபதேசத்துக்காக இந்த வசனத்துக்காக உன் லைஃப் டோட்டலா கிறிஸ்துவுக்காக மாத்தணும் for the sake of the truths and doctrines for the congregation for the ministry and for the laws of our church and we have to completely dedicate and we have changed our life own என்றால் சூரியன் and on means sun நம்முடைய சூரியன் யாரு and who is our sun malgiya மல்கியா நாலாம் 2nd இரண்டாம் வசனத்தின்படி 4 2 of malachi நீதியின் சூரியன் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் அவர்கள் கொளுத்த கன்றுகளை போல வளருவார்கள் வணங்கக்கூடியவனாக ஆராதிக்கக்கூடியவனாக அந்த செட்டையினுடைய ஆரோக்கியத்தில் நீ மறைந்திருக்க வேண்டும் நீங்க யோசிச்சு பாருங்க அவள் தன்னுடைய அந்நிய தேசத்து புருஷனோடு அழகா அட்ஜஸ்ட் பண்ணி போனா and she adjusts very beautifully and with her husband of the strange country அவளுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு and such her practice was with her in her life ரெண்டு பேர் புத்தியும் வெவ்வேறு and the understanding of both are different rendu பேருடைய பிறப்பு வித்தியாசமான edangal both of different or different place rendu பேருடைய culture சுத்தமா vera the cultures of both of them are entirely different இவனுடைய worship vera அவளுடைய worship vera and the worship of Joseph and the worship of her was different ஆனா கல்யாணம் கட்டின அடுத்த செகண்ட் அப்படியே புருஷனுக்காக தன்னை டோட்டலா சேஞ்ச் பண்ணிட்டான் and the next second when he got married with husband and completely or entirely he changed her life purushanoda adjust panni poita kalyanam kadita vera vali illa இல்ல அப்படி நீங்க and you may think that and she adjust with husband and with the family life adutha oru kudumbame gumbal வந்து போச்சுங்க And nextly, the whole family, and when the family came unto her யாரு மாமியார் வீட்டுல இருந்து மாமனாரு மாமியாரு நாத்தனாரு என்ன மச்சாமா எல்லாம் மொத்தமா வந்துட்டாங்க எழுபது பேர் வந்து இறங்கி அறுபத்தெட்டு பேர் வந்து இறங்கிட்டான் அறுபத்தி ஆறு பேர் வந்து இறங்கிட்டாங்க ஒரு பெரிய திடீர்னு கொண்டு வந்து ஒரு கும்பல் இறக்கி விட்டாங்க கும்பல்னா சாதாரண கும்பல் கிடையாது ஒருத்தன் கழுத ஒருத்தன் சிங்கம் ஒருத்தன் ஓனாய் இப்படி கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க So it is not like a normal people, one is ass and one is lion and one is well and they are different creatures. அப்படிதானே அப்படிதானே ஆதியாகமம் ஒன்பதாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா When you see ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு character and everyone and they were ரூபனை பார்த்தா எங்கயாவது இப்படியே ஒரு பைத்தியக்கார மாதிரி எவ்வளவு பார்த்துக்கிட்டே சுத்திக்கிட்டே இருப்பான் அது அக்கா அம்மா அண்ணன் ஒரு உறவு முறை வித்தியாசமே தெரியாம யார பார்த்தாலும் திருந்திக்கிட்டே இருக்கிறவன் ரூபன் and when you look at ruben and there is no difference for him either it may be the sister or it may be mother or whoever it may be and look unto him is able to go on சிமியோனும் லேவியும் பயங்கர டெம்பர் பாத்தீங்க ஷார்ட் டெம்பர் ஏங்கறதுக்குள்ள அடிச்சு போடுவாங்க and Simeon and Levi and they were so short temper and when they look unto anyone and they may beat and dash at them யூதா வந்து சிங்கம் and Judah is a lion எலும்பில வெளியே வர மாட்டான் படுத்தே தான் கிடப்பான் அவனுக்கு ஒரு எழுப்பவும் முடியாது So when he rise and he will never come out of the bed and he used to sleep and lay down. ஆ, அடுத்து ஒருத்தர் இருக்கிறான் There is another அவன் எப்பவும் கடக்கரையிலே சுத்திட்டு இருப்பான் and he used to so on the shores. இன்னொருத்தன் கழுத And another is called ash இன்னொருத்தன் சர்ப்பம் and another is serpent ஆ, இன்னொருத்தன் ஓனாய் and another is a wolf இன்னொருத்தன் சாப்பாடு தான் முக்கியம் and another the food is இன்னொருத்தன் பேசியே கொன்றுவான் பேசிக்கிட்டே இருப்பான் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் அவன் பேசிக்கொண்டே இருப்பான் இன்பமான வசனங்களை பேசிக்கிட்டே இருப்பான் இருபத்தி நாலு மணி தூங்கி பேசிட்டு இருக்கிறாள் இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து இறக்கி அவன் பிள்ளைங்க அவன் மருமகா ஒரு பெரிய டீமே கொண்டு வந்து ஒரே நாள் வீட்டுல தம் பண்ணிட்டாங்க உங்க வீட்டுல இப்படி திடீர்னு வந்தா ஒரு மூணு நாள் சமாளிப்பீங்க and when they come like this in your house and you will adjust with them for 3 days அதுக்கு அப்புறம் என்ன செய்வீங்க then after what will you do first நாள் biryani and the first day biryani second நாள் நல்ல ஒயிட் ரைஸ் கொடுப்பீங்க and secondly you will give or provide ஒரு நாள் அஞ்சு நாள் ஆயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துருவீங்க டிஃபனுக்குல இருந்து டிஃபன்ல இருந்து போய் திருப்பி ஹாட் பேக்ல சூடு பண்ணி வச்சது ஃப்ரிட்ஜ்ல இருந்து சூடு பண்றது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும் அத பார்த்தவனே அவன் பஸ் டிக்கெட் போட்டுறணும் ட்ரெயின் டிக்கெட் போட்டுறணும் after 4 or 5 days and they will make hot that is refrigerated and then after they have to place the register the bus ticket ticket போட்டுட்டானா ஞானி so if he places a ticket and he is a wise அதுக்கு பிறகு பழைய சோறு ஏன் இருக்கிறாங்க என்ன விஷயம் இவங்க என்ன போகலையா தண்ணி வரமாட்டேங்குது இவங்கெல்லாம் இருக்காங்களே இப்படியே வருதுன்னு சொன்னால் நீ அதுக்கு மேலயும் இருந்தீனா நீ அஞ்ஞானி so when they was not what is provi not provided food is not provided even you stay there and then you are unwise climate maarum bolude nee நீ appo na nee vignani so when the climate is changing and then you are a scientist takkunu கண்டுபிடிச்சறணும் oho முகம் மாறுது 20 varsham vande yakobukku லாபானுடைய முகம் maarala nalla da இருந்துச்சு And suddenly when their countenance changed and you have to identify the state and for 20 years and the leaven's face or countenance was not changed. அவன் விஞ்ஞானி ஆச்சா and he is a scientist அப்படிதானே அவன் வெட்டினரியில சயின்டிஸ்ட் அவன் and he is a scientist in veterinary. ஆடு எப்படி குட்டி போடும் எந்த கலர்ல போட வைக்கணும்னு சொன்னா இன்னைக்கு கூட யாரை கூப்பிடலாம் யாக்கோ கூப்பிட்டா மொத்த இஸ்ரேல் விஞ்ஞானிலாம் தோத்து போயிடுவாங்க And all the Israel scientists will defeat before a jo- uh, the labor. அவன் இருபது வருஷம் நல்லா இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் பார்த்தான் மாமனார் முகம் மாறி இருக்கு மச்சான் முறம் மாறி இருக்குன்னு உடனே அப்படியே பார்த்தான் மனைவிகளை கூப்பிட்டான் உங்க அப்பா முகம் நேத்து முந்த நாள் இருந்த மாதிரி இல்லையே அப்ப நான் இப்பவுமே கிளம்பிறேன் அடுத்த செகண்ட் இவன் விஞ்ஞானியாச்சே கிளம்பிட்டான் வீட்டை விட்டு ஓடிட்டான் for 20 years and was staying there and was changed 31 31 அதிகாரம் 2 லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான் அஞ்சாவசனம் அவர்களை நோக்கி உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது எப்படி வண்டி எடுத்துட்டானா அடுத்த நாளே பேக்கப் பண்ணா இனிமே இங்க இருக்க கூடாது ஒரே ஓட்டம் புறப்பட்டு தகப்பன் விட்டு ஓடிட்டான் on the next day itself he departed and he don't don't to stay any more there ஆனா இந்த 70 வேரும் வித்தியாசமான குணநலங்கள் உள்ளவங்கள மொத்தத்தையும் யோசிப்பு உட்கார்ந்து பராமரிக்க முடியாது அவன் தேசத்தை ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்காங்க ஏழு வருஷமா அவனுக்கு ஏழு வருஷம் பஞ்சம் ஏ- ஏழு வருஷம் செழிப்பு ஏழு வருஷம் பஞ்சம் இவ்வளவு தீவிரத்தில் போய்கிட்டு இருக்கிறா இப்ப பஞ்ச நேரத்தில் தான் யார் வந்திருக்கிறா பஞ்சம் ஸ்டார்ட் ஆகி உச்சகட்டத்தில் வரும்போது யார் வந்திருக்கிறது இந்த எழுபது வந்து வீட்டுக்குள்ள இறங்கி there were seven uh, seven years of famine and there were seven years of prosperity at the time when the famine was peaking to the peak level and these all 70 they gathered in the place அப்ப இந்த 70 வரை இப்ப மெயின்டெய்ன் பண்றது யாரு now who is maintaining the 70 சொல்லுங்க asnath it's asnath அவதான் உட்காந்து இவன் போயிடுவானே இவன் தான் வண்டியை கிளப்பிட்டா காலையில ரதம் கிளம்பிருச்சுன்னா இவர் ஒவ்வொரு பண்டக சாலையா போயிட்டு அந்தந்த இடத்துல உட்காந்துருக்கவனெல்லாம் இடத்த வாங்கி எழுதி வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சுத்திட்டு நைட்டு தான் வந்து வருவான் மூணு நாள் நாலு நாள் கழிச்சு தான் எகிப்த முழுசும் சுத்திட்டு வருவான் ஃபுல் கண்ட்ரோல் ஆஸ்நாத் அருமையா அவங்கள ஒரு குறைபாடு இல்லாம அழகாக பராமரிச்ச ஒரு பெண் and joseph when he departed when he started by morning and he will not return even after two three days because he used to look after the storehouse then he would have come after three days but asnath is the one he was providing everything and he was able to care all the 70 அவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ and she was a good virtuous woman அதுதான் அவளுடைய வாழ்க்கையில அவள் குடும்பத்துக்காக அவள் பயப்படவே இல்ல எவ்வளவு பேர் வந்தாலும் அவ அழகா ஃபீட் பண்ணி அழகா அந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணா and she was able to feed all the 70 without lacking for nothing and she was able to care the whole family ஆனபடினால் so அவளுக்குள்ளே முதலாவது மனாசே பிறந்தான் And so first and she begat a Manasseh. இரண்டாவது எப்ராஹிம் பிறந்தான் And next Ephraim was born ஆ, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது And this is very important. மனாசே பிறந்த பொழுது யோசேப்பு சொன்னான் என் தகப்பன் வீட்டையும் என் வருத்தத்தையும் தேவன் எனக்கு மறக்க வைத்தார் So when Manasseh was born and for God said, he had said to me that forget all my toil and my father's house. ஒரே வருஷத்துல தன்னுடைய சொந்த தகப்பன் வீடு தன்னுடைய வருத்தங்கள் தான் பட்ட பாடுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தான் and within the same day and he was able to forget all his father's house and all my toils and he was able to rejoice in the lord அப்படினா என்ன அர்த்தம் and what does it mean கல்யாணம் கட்டி ஒரு ஒரு வருஷம் அம்மா அப்பா அக்கான்னு ஓட்டலாமே தவிர அதுக்கு பிறகு அதை மறந்து விட வேண்டும் so after getting married after one year you can go on with your relatives and with all your father and mother on all relatives and then after you have to forget everyone குமாரத்தியே கேள் உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் and the king shall desire in the beauty and o daughter you have to forget their father's house ஊழியத்துல வந்த பிறகு கூட குடும்பத்தை மறக்காதவங்க இதுவரைக்கும் எழும்பி நிக்கவே இல்ல even after coming to the ministry and they that forget not their family and they are not rise till then அதுபோல குடும்ப வாழ்க்கையில போயிட்ட பிறகு எங்க அம்மா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா எங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கிற பையன் குடும்ப வாழ்க்கையை ஒழுங்கா நடத்தவே மாட்டான் மனைவியும் எங்க அம்மா எங்க அப்பா எங்க வீடு நாங்க தான் வந்தேன்னு சொல்ற குடும்பமும் இதுவரைக்கும் எழும்பி நின்னதாக சரித்திரத்திலேயே கிடையாது After coming or committing yourself to the family life and you should not go after your father and mother but telling your brothers and sister when you are having desire upon them and none of the family was raised up and they not built up and you can see and those not found even in history அதே நேரத்தில் நீ கடந்த காலத்தில் பட்ட பாடுகளையே நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது எல்லா துக்கம் வேதனை கத்த நடத்துற பாதைகள்லாம் நீ அதெல்லாம் நீ மறந்துடு வேதனைகளை மறந்துடு சந்தோஷமா At the same time, and you should not go on thinking about the sorrows and all the past time that you have faced, and you have to forget all your pains and sorrows, and you must leave on your life. இப்ப போய் யாரையாவது கேளுங்களா எப்படி இருக்கீங்க இந்த ஆள் படுத்தின பாடு எனக்கு செத்தா கூட மறக்காதுங்கம்மா அப்படியே எங்க இருக்கு ஸ்டோரேஜ்ல இருக்கு ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணல அப்படியே பிரேக்லயே இருக்கு And it is still in your story, it was in your mind, but telling that, and he had tortured me, and me have made with problems, it was not erased from your mind. கத்தர் உன் பாவத்தெல்லாம் மறந்து மன்னிச்சிட்டார்ல மறந்துட்டார்ல திருப்பி நீயே மறக்க மாட்டக And the Lord have forgiven your sins, and I forget, and why do you remember those sins? அடுத்து எப்ராஹிம் Next Ephraim. எப்ராஹிம் பிறந்தபோது யோசேப்பு சொன்னான் So when the Ephraim was born, and கர்த்தர் என் Joseph said, சிறுமையை பார்த்து என்னை பழுகி பெருக பண்ணினார் For God had caused me to be fruitful in the land and of my affliction. கர்த்தர் உன் நிலவரத்தை எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டே இருக்கிற தேவன் So the Lord is the one who keenly observes your state at every time. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் And this is for him to bless the Israel. இதுதாங்க யோசேப்பின் குடும்பம் And this is the family of Joseph. இந்த குடும்பம் தான் செழித்து ஓங்கின ஒரு குடும்பம் So this is the family and who get prosperity and evening. avana vachi dhan kathar oru periya சகாப்தத்தை எழுதினார். And so with that and the Lord have written a challenging things. oru periya சரித்திரத்தை எழுதினார். And he wrote a big history. ரூபனை வச்சு பண்ண முடியல. Is not able to do with Reuben. யோதாவை வச்சு பண்ண முடியல. Is not able to perform with Reuben. leviya vachi leviya vachi panna mudiyala And he was not able to perform with Levi. sher தான் evanai vachi panna mudiyala joseph vachi dhan kathar andha வேலையை senja And he was not able to do his work with Azer and Dan and only with Joseph he was able to perform his work. உன்னுடைய குடும்ப வாழ்க்கை சரியா இருந்தா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்ட்டா இருக்கும். If your family heavenly life is better, your spiritual life will be good. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருந்தா உன்னுடைய பரலோகம் உனக்கு இடம் கரெக்டா இருக்கும் If your spiritual life is right and your heavenly place or your position in heaven will be right. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை வாழ கட்டி எழுப்ப விரும்புகிறீர்கள் And how many desire to lead such a life and how many want to build up such a life? எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றித்தார் லார்ட் யூ சேஞ்ச் மீ ஃபை family life accordingly or mistake like this ஏனா இனிமே ஒரு இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சு தரணும்னு சொன்னா புருஷா தான் கல்யாணம் கட்டிட்டு வரணும் and you must make me a good family setup or have make a good husband to ah இது இனிமேல் இந்த இருக்கிற குடும்பத்தை கத்தர் யோசேப்பின் குடும்பம் போல மாற்றித்தார் and here after the Lord have to change my family like family of Joseph ஒரு புருஷன் யோசேப்பாய் மாற வேண்டும் and one husband must change like Joseph ஒரு மனைவி சரியான விதத்தில் ஆஸ்னாத்தை போல மாற வேண்டும் and wife by right manner and she must be changed like asnith ஒரு புருஷன் குடும்பத்தை ரட்சிக்கணும் ஒரு மனைவி தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கணும் a husband must see the family and wife must dedicate herself to the sake of the family அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் தலைக்கும் only such families will prosper அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் குடும்பமாக ரட்சிக்கப்படும் and only such families will be saved as a whole family அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் குடும்பமா பரலோகத்துக்கு போகும் as such families will uh, join together as a family will reach to heaven நான் திரும்பவும் சொல்றேன் once again i repeat யோசேப்பை போல ஆஸ்னாத்தை போல இருக்கிற குடும்பங்கள் தலைக்கும் the families like joseph and asnath will prosper அப்படிப்பட்ட குடும்பங்கள் குடும்பமாய் ரட்சிக்கப்படும் and such families will be saved as a family அப்படிப்பட்ட குடும்பங்கள் குடும்பமா பரலோகத்துக்குள்ள நுழையும் and such families will join together as a family and enter into heaven நோவா குடும்பம் குடும்பமா போச்சா இல்லையா And whether the Noah's family was entered into the ark or ஆ? not, மனைவி போனா wife went மூணு பையங்க போனாங்க all the three sons மூணு மருமகளும் போனா all the three daughter in laws went அப்ப முழு குடும்பமும் வேலைக்குள்ள போய் விட்டது as a whole family they entered into the ark அப்ப உங்க குடும்பத்துல ஒரு ஆள் கூட விட கூடாது எல்லாரும் பரலோகத்துல சீயோன்லயே எருசலேம்லயே வந்து நிக்கணும் and none of your families must be rejected or they will go remain and all must stand and Zion and அப்படியே நம்முடைய குடும்பங்கள் யோசேப்பின் குடும்பம் போல ஆஸ்நாத்தின் குடும்பம் போல மாற வேண்டும் and all the families must be returned to the families of Joseph and Asneth வாய் திறந்து ஜெபிக்கலாமா let us open our mouth ஒரு pray ரெண்டு நிமிஷம் கண்களை மூடுங்கள் two minutes let us close our eyes முழங்கால் படியிடுங்கள் ஆண்டவரே என் குடும்பத்துக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் ஒவ்வொரு சகோதரிகளும் சொல்லுங்க ஆண்டவரே இன்றையிலிருந்து என்னுடைய குடும்பத்துக்காக என்னை பூர்ணமாய் ஹண்ட்ரட் பர்சன்ட் அர்ப்பணிக்கிறேன் என்று சகோதரிகள் சொல்லுங்க அப்படியானால் இன்றையிலிருந்து உங்களுடைய குடும்பத்தை கத்தர் தலைக்க வைப்பார் If so, right from today, the Lord will prosper your family. How many are எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வாஞ்சை இப்படி ஒரு குடும்பம் வேணும்னு எத்தனை பேருக்கு ஆசைப்படுறீங்க And how many are desiring, I need such a family? உங்க குடும்பம் இப்பொழுது சரியில்லாம இருக்கலாம் And right now, your family may be not in a good position. ஆனா இந்த ஜெபத்துக்கு பிறகு உன்னுடைய புருஷனை கர்த்தர் யோசேப்பாய் மாற்றட்டும் But after this prayer the Lord have to change your husband as Joseph. உன்னுடைய மனைவியை கர்த்தர் ஆஸ்னாத்தை போல மாற்றுவாராக And let the Lord change your wife like Isnith. ரூத்தை அந்த போவாஸ் விவாகம் பண்ணும்போது When Boaz married Ruth, அங்க ரூத் தான் அவள் ஒரு அந்நிய பெண் தான் சொன்னப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா உன் வீட்டில் வருகிற மனைவியை கத்தர் ராகலை போல வாழ்ந்திருக்க செய்வாராக வாழ்ந்திருக்க சாதாரணமான ஆளா இருக்கலாம் அவனை பேர் பெற்றவனாய் கத்தர் மாற்றுவாராக மனைவியோ உங்க புருஷனோ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் இப்படி கத்தர் மாற்றுவாராக like family of prince ஒரு நிமிஷம் ஜெபிச்சு பாருங்க let us all pray for a minute ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் lord according to his words i commit myself இந்த வசனத்தின்படி நான் என் குடும்பத்தை ரட்சிப்பேன் and according to his verses i will see my family என் குடும்பத்தை இப்படி மாத்தி தாரும் lord change my family in this manner நீங்க வாயை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜீவன் உண்டு when you open your mouth and make a prayer and there is a great life behind bakara Hallelujah நீங்கள் வாஞ்சிக்கும் பொழுது கத்தர் அதை நிறைவேற்றுவார் if you desire the Lord will fulfill it இந்த பைபிள் ஸ்டடிக்கு பிறகு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தலைக்க வேண்டும் After this Bible study, your family life must prosper. கத்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண முடியாய் போராடுங்கள் Let's not struggle towards the Lord to the rich family. ebala bakati rabakari karabakati hallelujah hallelujah hallelujah அமேன் அபிரகமுக்கு ஓர் காணானதுவும் மேவியோர் சந்ததியதோ அவிரகமுக்கு உட்கானதுவோ சந்ததியதோ வாக்கு தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறவில்லையே எக்காலமும் உண்மையுள்ள தேவனே வாக்கு தத்தம் செய்த யுத்தம் செய்த தேவன் பார்க்க மாறவில்லை எக்காலமும் உண்மையுள்ள தேவனே வாக்கு தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறவில்லை எக்காலமும் உண்மையுள்ள தேவனே வாக்கு தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறவில்லை எக்காலமும் உண்மையுள்ள தேவனே வாக்கு தத்தம் செய்த தேவன் வாக்கு மாறவில்லை